அஸ்லாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் பல தலையங்கங்களில் பேச வேண்டும் ஒரு புறத்தில் பட்டம் பெற்று தங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பாட வகுப்பை கொண்டு வெளியாகக்கூடிய இளமுளமாக்கல் உண்மையிலேயே அவர்களுக்காக வேண்டி நடாத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இது அவர்களை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் அந்த உளமாக்கலை அழைத்துக் கொண்டு போவதற்காக வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பம் அவருடைய ஊர் பொதுமக்கள் என்று சொல்லி சுருக்கமாக சொல்லலாம் அவர்களுடனும் ஒரு சில வார்த்தைகள் கதைக்க வேண்டும் பேச வேண்டும் ரமதானுடைய மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே ரமதானை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் இவ்வளவு பெரிய ஒரு மதரசா ஒரு தீனுடைய நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதற்கு பல சகோதரர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சதப்பாற்றுகளை பற்றியும் தர்மங்களை பற்றியும் கதைக்க வேண்டும் இப்படியாக பல வகையான அம்சங்கள் உள்வாங்கப்பட வேண்டிய ஒரு பேச்சாக இருப்பதின் காரணமாக என்னுடைய பேச்சை இரண்டு பகுதிகளாக ஆக்கிக் கொள்ள விரும்புகிறேன் ஒன்று இங்கிருந்து பட்டம் பெற்று போகக்கூடிய சங்கையான உளமாக்களுடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சில விடயங்களை இந்த இளம் உளமாக்களுக்கு நசீகத்தாக இந்த கலாசாலையில் இருந்து வெளியாகக்கூடிய இந்த முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு உளமாக்களுக்கும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் எனக்கு அறிவு கற்று தந்த பாடம் படித்து தந்த உளமாக்களை சபையில் வைத்துக் கொண்டு நான் இஸ்மாயில் ஹசரத்திடமும் ஓதியிருக்கிறேன் நான் ஹத்துல் புலோ அதாவது பரோவதை அடைவதற்கு முன்னிருந்தே அவருடைய வீட்டுக்குள்ளேயே ஒரு வீட்டு குழந்தையா அவருடைய குழந்தையை போன்று என்னை அவர்கள் பராமரித்திருக்கிறார்கள் இதே போன்று இன்னும் பல உளமாக்கல் மூத்த உளமாக்களுடைய சபையில் அவர்களிடமிருந்து படித்த பாடத்தை நான் பணிவுக்காக வேண்டி சொல்லவில்லை உண்மையிலே சொல்கிறேன் உண்மையிலேயே சொல்லுகிறேன் அவர்களிடமிருந்து படித்த ஒரு பாடத்தை அவர்களுக்கு முன்னால் ஒரு மாணவன் திருப்பிச் சொல்லுவது போன்று நான் அந்த பாடத்தை திருப்பிச் சொல்ல விரும்புகிறேன் இரண்டாவது அம்சமாக உளமாக்கலை பொதுமக்கள் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் உளமாக்கலுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உளமாக்கல் மாசூம்கள் அல்ல உளமாக்கலை நாங்கள் எப்படி சமூகத்தில் அவர்களை பாதுகாப்பதுதான் இந்த தீனை பாதுகாப்பதற்குரிய ஒரே ஒரு வழி என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு தலையங்கத்தில் மாத்திரம் என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ளாமல் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே பட்டம் பெற்று போகக்கூடிய என்னுடைய கண்ணியமான சங்கைக்குரிய உளமாக்கலே ஒரு கட்டுக்கோப்புக்குள் இருந்து விட்டு ஒரு பாடசாலையில் ஒரு மதரசாவில் ஆசான்களுடைய தர்பியாவில் இருந்து விட்டு எங்களுக்கு நீங்கள் படித்துக் கொண்டது சுயமாக ஒரு கிதாபை படித்து சுயமாக ஒரு கிதாபை வாசித்து சுயமாக ஒரு குரானுடைய ஆயத்தை நீங்கள் வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது இதற்கு பிறகு எங்களுடைய துணை உங்களுக்கு தேவைப்பட மாட்டாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறோம் எனவே நீங்கள் வெளியே போகலாம் என்று சொல்லி உங்களை இந்த மதரசா அனுப்பி வைக்கிறது இல்லாமல் நீங்கள் அனைத்தையும் படித்து விட்டீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு பட்டம் தரவில்லை ஒரு முருஷிதுடைய ஒரு முருஷித் வழிகாட்டக்கூடிய ஒருவருடைய வழிகாட்டல் இல்லாமல் சுயமாக ஒன்றை வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அறிவிருக்கிறது என்பதைத்தான் இந்த கல்லூரி இந்த மதரசா சொல்லி உங்களை வெளியனுப்புகிறது நீங்கள் அறி படித்து முடித்து விட்டீர்கள் எனவே உங்களுடைய கிதாபுகளை மூடி வைத்து விடுங்கள் என்று சொல்லி மதரசா உங்களுக்கு சொல்லவில்லை மதரசா சொல்லுகிறது ஒருவருடைய துணையில் தான் நீங்கள் இவ்வளவு நாள் நடந்து கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது உங்களுக்கு சுயமாக நடக்கலாம் சுயமாக செய்து கொள்ளலாம் சுயமாக உங்களுடைய அறிவை உங்களுக்கு கூட்டிக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து உங்களை வெளியே அனுப்புகிறது நாங்கள் வெளியே போகும் பொழுது எப்படி போக வேண்டும் வெளியிலே பல சவால்கள் பல பிரச்சனைகள் அதாவது முன்னைய காலங்களை போன்றதல் இந்த காலம் இந்த காலத்தினுடைய பிரச்சனைகள் வித்தியாசமான பிரச்சனைகள் இந்த காலத்தில் நாங்கள் கொடுக்கக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் ஆச்சரியமான சவால்கள் எங்களுடைய இருப்புக்கே சவாலாக இருக்கிறது முஸ்லிம் உம்மாவுடைய இருப்புக்கே உலகளாவிய ரீதியில் இங்கு மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியில் முஸ்லீம் நாடுகளிலேயே இஸ்லாத்துக்கு சவால் விடப்படக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு யுகத்தை நோக்கித்தான் நாங்கள் போக வெளிக்கிட்டிருக்கிறோம் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி போக வேண்டும் எங்களுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் முதலாவதாக அன்புக்குரிய அன்பு சகோதரர்களே இளமுளமாக்களே பட்டம் பெற்று போகக்கூடியவர்களே இந்த சந்தர்ப்பத்தில் புகாரி ஷரீஃபை ஆரம்பிக்கும் பொழுது அந்த புகாரி ஷரீஃபுடைய ஹத்மில் எங்களுக்கு சொல்லப்பட்டது போன்று நீயத் எங்களுடைய நீயத் நீயத்தடி செல்லக்கூடியது வெளிரங்கம் அல்ல வாகிர் அல்ல அது பாத்தி எங்களுடைய நீயத்தை நாங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலஹி சொன்ன ஒரு விஷயத்தை இமாம் பிபுல் கையம் ரஹமத்துல்லாஹி அலஹி தன்னுடைய கிதாபுல குறிப்பிடுகிறார்கள் ஒரு ஆளிமுக்கு ஆளிமாக முடியாது அவருடைய நீயத்து சீராகாத வரையில் நான் எதற்காக வேண்டி ஆளிமாக இருக்கிறேன் என்னுடைய நீயத்தை நான் எப்படி சீராக்கிக் கொள்ள வேண்டும் இது முதல் அம்சம் யாருடைய நீயத்து சீராகுமோ அவர்களுக்கு அல்லா சுபானகுத்தாலா போதுமானவன் அவர்களுக்கு அல்லா போதுமானவன் நீயத்தை சீராக்கிக் கொள்வது என்னுடைய உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பணியாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு புலவர் இப்படி சொல்லுகிறார் فإذا أحب الله باطن عبده فإذا أحب الله باطن عبده ظهرت عليه مواهب الفتاح ஒரு அடியானுடைய ஒரு மனிதனுடைய அந்தரங்கம் சீராக இருந்திருந்தால் அல்லாஹ் சுபானுத்தல பத்தா திறக்கக்கூடியவன் வெளிப்படுத்தக்கூடியவன் எந்த கதவை ஹதரத் இப்ராஹிம் அலஹி சலாத்துக்கு அல்லா திறந்து விட்டானோ அந்த கதவை எங்களுக்கும் அல்லா திறந்து விடுவான் ஆத்மீகத்தில் வளர வளர தத்கியத்துன் நுபூஸ் ஏற்பட ஏற்பட உல தூய்மை ஏற்பட ஏற்பட அன்புக்குரிய சகோதரர்களே குரானுடைய விளக்கமும் வித்தியாசமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும் குரானுக்கு கிடைக்கக்கூடிய அல்லாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆச்சரியமான விளக்கங்களை கண்டுகொண்டு இருக்கிறோம் எனவே நான் குரான் சொல்லுகிறது இந்த குரானுக்கு நீங்கள் விளக்கம் சொல்வதற்கு கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி போதாது அது இங்காக மாறும் என்றிருந்தால் அந்த இங்கை அந்த மையை நீங்கள் பாவித்துத்தான் இந்த குரானுக்கு விளக்கம் எழுத ஆரம்பித்தாலும் குரானுடைய விளக்கம் முடியாது அந்த கடலுடைய தண்ணி முடிந்துவிடும் فإذا أحب الله باطن عبده ظهرت عليه مواهب الفتاح وإذا صفت لله نية مصلح وإذا صفت صفت பரிசுத்தமாகிவிட்டது லில்லாஹி நீயத்து முஸ்லிஹின் ஒரு முஸ்லிஹுடைய ஒரு நல்ல மனிதனுடைய ஒரு இஸ்லாக செய்யக்கூடிய மனிதனுடைய நீயத்து சீராக இருந்திருந்தால் மாலல் இபாது அலைஹி பில் அர்வாஹி பொதுமக்கள் எங்களுக்காக வேண்டிய உயிரையும் கொடுப்பார்கள் எங்களுடைய தேவைகள் அல்ல எங்களுடைய தேவைகள் அல்ல பொதுமக்கள் எங்களுக்காக வேண்டிய உயிரையும் கொடுப்பார்கள் புலவர் சொல்லுகிறார் இதா சஃபத் லில்லாஹி நீயத்து முஸ்லிஹின் ஒரு முஸ்லிஹுடைய நீயத்து சீராக வென்றிருந்தால் ஒரு ஆளினுடைய நீயத்து சீராக வென்றிருந்தால் நாங்கள் சடவாதத்தை பற்றி பிரச்சனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாத்தியத்தான விடயங்களுக்கு பின்னால் போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட மாட்டாது மாலல் இபாது இலைஹி வில் அருவாகி பொதுமக்களாகிய இந்த பொதுமக்கள் எங்களுக்கு உயிரையும் கொடுக்க ஆயத்தமாகி விடுவார்கள் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை சகாபாக்கள் நேசித்ததை போன்று இந்த பொதுமக்கள் உலமாக்களை நேசிப்பார்கள் நேசித்தும் இருக்கிறார்கள் நேசித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் முதல் விடயம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய உல தூய்மை எங்களுடைய பரிசுத்தம் சல்லல்லாஹு அலிவசல்லம் தந்த ஆத்மாவுக்காக வேண்டி துவா கேட்டார்கள் கண்ணியமான உலமாக்கலே உங்களுக்கு எனக்கும் சொல்லிக் கொள்கிறேன் நான் உங்களை பார்த்து பேசுகிறேன் என்னை பார்த்து பேசுகிறேன் அல்லாஹுடைய நபி எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள் அல்லாஹுடத்தில் கேளுங்கள் அல்லாஹு இது ஒரு துவா வல்ல இது இது வெறுமனே வார்த்தைகள் அல்ல இது இது ஒரு தலப் இது ஒரு பிரார்த்தனை இது ரப்பிடத்தில் வெறுமனே தொழுகைக்கு பிறகு மாத்திரமல்ல சுஜூதிலும் தஹஜத்திலும் ரப்பிடத்தில் கேட்க வேண்டியது என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயா اللهم طهر قلوبنا من النفاق اللهم طهر قلوبنا من النفاق இமாம் தன்னுடைய புகாரி ஷரீஃபுடைய ஆரம்ப பகுதியில் கொண்டு வராங்க ஒரு மனிதர் ஒரு தாபியை சொல்லுகிறாரு நான் முப்பதுக்கும் மேற்பட்ட பதிலுடைய சகாபாக்களை சந்தித்தேன் அந்த முப்பது பேரும் தனக்கு நிபாக்கை பயந்து கொண்டிருந்தார்கள் நிபாக்கை பயந்து கொண்டிருந்தார்கள் சொல்றாங்க நீங்க படிச்சிட்டீங்க இதை நாங்க படிச்சிருக்கிறோம் நிபாக் ஒரு பகுதி தான் இல்முக்கும் அமலுக்கும் இடையில முரண்பாடு வாராது ஒன்றை சொல்லுகிறோம் அதை செய்யறோம் இல்ல இது நிபாக் வாழ்க்கை அன்புக்குரிய கண்ணியமான சங்கையான இளமுலமாக்கலே எப்பொழுது எங்களுடைய எங்களுடைய அந்தரங்கம் சீராகுமோ எங்களுடைய பாட்டின் சீராகுமோ எங்களுடைய சரீரத்தை அதாவது உள்ரங்கம் சீராகுமோ இப்பொழுது ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அல்லா சுபான எங்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து தரக்கூடியவைகள் வித்தியாசமானது இதற்கு முந்தைய நடைபெற்ற ஒரு பட்டமளிப்பு விழாவில் நான் இங்கு சொல்லி காட்டினேன் இந்த நாட்டில் வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பௌத்த சகோதரர் தான் டாக்டர் வீரமந்திரி அவர் இஸ்லாத்தை பற்றி நன்றாக படித்திருக்கிறார் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கிறார் அவர் இஸ்லாத்தை பற்றி இஸ்லாமிய சட்டவியல் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் என்று சொல்லி ஒரு ஆங்கிலத்தில் ஒரு நூலை எழுதினார் அந்த நூலிலே மிக ஆழமான கருத்துக்களை இஸ்லாமிய சட்டவியல் கலையை பற்றி இஸ்லாமிக் எப்படி உருவானது ஆங்கிலேயர்களுடைய சட்டம் இந்த நாட்டில் இந்த நாட்டில் இருக்கிற சட்டம் இருக்கிறது கன்ஸ்டியூஷன் அது ஆங்கிலேயருடைய கன்ஸ்டியூஷன் ரோமர்களுடைய கன்ஸ்டியூஷன் அதை அவர் சொல்லுகிறார் அதற்கு முன்னால் சுக்குகை பத்தி சுக்கு ஷாபியை பத்தி சுக்குல் மாலிகியை பத்தி சுக்கை அபு ஹனீபாவை பத்தி மிக ஆழமாக விரிவாக இருக்கிறார் அதில் ஒரு கட்டத்தில் குரானை பத்தி எழுதும்போது சொல்லுகிறார் இஸ்லாமியர்களுடைய மூல ஆதாரங்களில் ஒன்று குரான் குரானை பற்றி சொல்லும் பொழுது ஒரு பௌத்த சகோதரர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர் எழுதி அந்த ஆங்கில மூல நூல் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது மாத்தலையைச் சேர்ந்த சுவாஜி சார் அவர்கள் அதை தமிழ் மொழிபெயர்த்தார்கள் சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று ஒரு வாரங்களுக்கு முன்னால் அதை சிங்கள மொழியில் கொழும்பை சேர்ந்த ஒரு சட்டதரணி அதை சிங்கள மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார் அவருடைய பணிகளுக்கு அல்லா சுபான கூடி கொடுக்க வேண்டும் அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகிறார் குரானை பற்றி குரானை பற்றி சொல்லுகிறார் இந்த குரான் இருக்கிறதே எப்படிப்பட்ட ஒரு கிதாப் என்று சொன்னால் ஆத்மீகத்தில் வளர வளர ஆத்மீகம் பெருக பெருக இந்த குரானுடைய எல்லைகளும் விரிந்து கொண்டே போகும் உதாரணம் சொல்லுகிறார் முதல் மாடியில் இருக்கக்கூடியவருக்கு இந்த பூமியினுடைய எல்லைகள் விரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் இரண்டாம் மாடியில் இருப்பவருக்கு அதைவிட கூடுதலாக விரியும் மூணாம் மாடிக்கு போக போக நாலாம் மாடிக்கு போனால் அஞ்சாம் மாடிக்கு போனால் ஆறாம் மாடிக்கு போனால் அன்புக்குரிய சகோதரர்களே மேல போக போக போக எப்படி இந்த உலகத்தினுடைய இந்த பூ உலகத்தினுடைய எல்லைகள் நிறுத்தி கொண்டே போகிறதோ இதே போன்று தான் ஆத்மீகம் வளர வளர வர வளர குரானுடைய எல்லைகள் நிறுத்தி கொண்டே போகும் என்று ஒரு பௌத்த சகோதரர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆத்மீகத்தை பெருக்க வேண்டும் ஆத்மீகத்தை வளர்க்க வேண்டும் அதற்காக வேண்டி பயிற்சிகள் செய்ய வேண்டும் ஹல்வத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் தனிமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லல்லாஹு செல்லம் தனிமையை விரும்பினார்கள் ரமதானுடைய கடைசி பத்து தினங்கள் அது ஹல்வத் அதில் எந்த அமலும் இல்ல எந்த அமலும் இல்ல தனிமையில் இருப்போம் பள்ளியில் இருப்போம் அன்புக்குரிய கண்ணியமான சங்கையான உளமாக்கலே பட்டம் பெற்று போகக்கூடியவர்களே அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய நீயத்தை எங்களுக்கு சீராக்கி வைப்பார் இரண்டாவது அம்சம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அல்லாஹ் நம் அனைவருக்கும் பணிவை நசீபாக்குவானார் உளமாக்களுடைய ஷியார் உளமாக்களுக்கு இருக்கக்கூடிய ஷியார் பணிவு கேவலம் அல்ல பணிந்து போவோம் கேவலப்பட மாட்டோம் அதில் தொடர்ந்து ஹத்தாபிரதி அல்லாஹு தாலானோ ஒரு ஆச்சரியமான புத்தி சொன்னார்கள் இல்மை படித்துக் கொள்ளுங்கள் படித்த இல்மை மக்களுக்கு படித்துக் கொடுங்கள் இப்ப நாங்க யோசிக்கோணும் நான் படித்த இல்முல எத்தனை வீதம் பொதுமக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது கிதாபு நிக்காக பத்தி நாங்க கொண்டே இருக்கிறோம் இந்த கிதாபு நிக்காக நாங்க பொதுமக்களுக்கு எந்த அளவு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் வழி யாரு வரோணம் என்ற எக்ஸாமுக்காக வேண்டி இம்திஹானுக்காக வேண்டி பாடமாக்கினோம் நாங்க இது எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் சாகிதிகள் இப்படித்தான் இருக்கணும் நேற்று ஜமியத்துலமாவுடைய மீட்டிங்கில் நாங்கள் இருந்தோம் அலியார் ஹதரத்தில் இருந்தார்கள் அங்க சொல்லப்பட்டது ஒற்றர் வழியாக வந்து வழி கொடுக்கிறாரு அவர் மது போதில் இருக்கிறார் மது அருந்திய நிலையில வந்து அவர் வழியாக வாராரு அவருக்கு தெரியாது இன்னும் ஒரு சம்பவம் சொன்னாங்க ஒரு இன்னொரு இன்னொரு காலி அவர் பேசக்கூடியவர் ஒரு ரெஜிஸ்டர் அவர் சொல்றாரு என்ன சொன்னார் சொன்னால் ஒரு பெண்ணுக்கு நிக்காக நடக்குது சாப்பாடு சமைத்து பங்கு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாப்பிள்ளையில் வீட்டால் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அங்க போன சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த ஒரு சகோதரர் இந்த ஆடிமிடத்தில் வந்து காதல சொன்னாரு ஹசரத் இந்த பொன் ஏற்கனவே நிக்காக செஞ்ச ஒரு பொன் இப்ப ரெண்டாவது முறையும் கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறாங்க எங்களுக்கு டவுட் ஏற்கனவே சந்த நிக்காக்கு தலாக்கு நடந்துட்டோ தெரியாது சொல்லி விசாரித்து பார்த்தா அந்த பொதுமகன் என்ன சும்மா சொல்றாரு ஓ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் நடந்துச்சு ஒரு மாசம் தான் ரெண்டு மாசம் தான் ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்க அதுக்கு பிறகு அவர் இங்க வரவும் இல்லை நாங்க அங்க போகவும் இல்லை தான் வாழ்றாங்க ஒன்றும் சேர்ந்து இல்ல தலாக்கண்டு சொல்லி ஒன்று நடக்கவும் இல்லை காலிக்கோட்டுக்கு போகவும் இல்லை குலம் நடக்கவும் இல்லை பசக நடக்கவும் இல்லை என்று சொல்லி சர்வசாதாரணமாக சும்மா உணர்த்துறாரு இப்ப இந்த ஆளினுடைய பொறுப்பு என்ன நாங்க என்ன செய்வது இப்ப சாப்பாடு சமைத்து பங்கு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விருந்து சாப்பிட்டு பாரக்கல்லா உலக்குமா என்று துவாவதி கொண்டிருக்கிறாங்க மக்கள் நிக்காக இன்னும் நடக்க இல்ல இப்ப என்ன செய்வது அன்புக்குரிய சகோதரர்களே மதரசாக்கள் செய்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம் மதரசாவில் ஒஸ்தாதாக இருக்கிறேன் என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம் பொதுமக்கள் ஜஹாலத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய சென்ற ஜிசி ஓலவல் எக்ஸாம் ரிசல்ட் சொல்ற கேட்டுக்கோங்க இந்த நாட்டில் முஸ்லீம் சகோதரிகள் முஸ்லீம் பெண்கள் முஸ்லீம் வாலிபர்கள் ஜிசி ஓலவல் எக்ஸாம்ல புதிசம் படித்து ஏ எடுத்தவர்களுடைய பெர்சன்டேஜ் கூட இஸ்லாத்தை படித்து ஏ எடுத்த மாணவர்களை விட புதிசம் படித்து ஏ எடுத்த மாணவ மாணவிகள் கூட கொழும்புல ஒரு முஸ்லி ரெண்டு முஸ்லீம் பெண் குழந்தைகள் ஒரு முஸ்லீமான வீட்டில் வளர்ந்த பெண் குழந்தைகள் சிங்கள ஜிசி ஓலவல் ஒன்பது பாடத்தில் ஏ எடுத்தாங்க தண்ட பிரின்சிபல் கால கும்பிட்டு வழங்கினது மட்டுமல்ல அந்த பிரின்சிபலுக்கு கொண்டைத்து கொடுத்த சன்மானமும் ஒரு புத்த சிலைதான் நாங்க பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது இந்த நாட்டில் இருநூத்தி ஐம்பது மதரசா இருக்குது நாங்க மக்தபு செய்யறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளலாது பாடசாலைகளுக்குள்ள போய் பாருங்கள் அந்த ஒரு காலம் நான் படித்தேன் அல்மனார் ஸ்கூல்ல அல்மனார் ஸ்கூல்ல நான் படித்தேன் அந்த ஸ்கூலுடைய பழைய மாணவர் அன்று எனக்கு கல்வி சொல்லி தந்தவர்கள் இங்கு இருக்கக்கூடிய என்னுடைய தந்தை அந்த பாடசாலையுடைய ஆசா என்னுடைய மாமா மஹமூல பாஜர் அவர்கள் அந்த பாடசாலையின் உஸ்தாத் இதனே ஹனிபா மௌலவி அந்த பாடசாலையின் ஒரு ஆளின் என்னுடைய அப்பா இப்ராஹிம் அலி எங்களுக்கு முந்திருந்தவர்கள் இப்படிப்பட்ட மூத்த உளமாக்கல் மூத்த உளமாக்கல் தங்களுடைய கண்களுக்கு பரதாவை போட்டுக்கொண்டு தன்னை தான் என்று சொல்லக்கூடிய லிபாசை தனக்கணிந்து கொண்டு அன்றைக்கு சொல்லி தந்த இஸ்லாத்தின் காரணமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கிறோம் நாட்டினுடைய நிலைமையை நினைத்து கவலைப்படுங்கள் முஸ்லீம் சமூகத்துடைய நிலைமை நினைத்து கவலைப்படுங்கள் மதர்சாக்களுடைய நிலைமை நினைத்து கவலைப்படுங்கள் அப்துல்லா ஹசரத் இருக்கிறாங்க அலியார் ஹசரத் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரையும் வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன் சென்ற வருடம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஜாமியா பலாஹில் நடந்த ஒரு கூட்டத்தில் நானும் சிறப்பதியாக கலந்து கொண்டேன் எனக்கும் அழைப்பு கிடைத்து நானும் அந்த பங்கெடுத்தேன் அங்க வந்திருந்த ஜட்ஜ் அப்துல்லா அவர்கள் என்ன சொன்னார்கள் ஹாபிஸ் ஜட் அப்துல்லா அட்டாளக்கிடையை சேர்ந்தவர் அங்கு உரை நிகழ்த்தும் போது என்ன சொன்னார் அவர் சொன்னார் கிழக்கிழங்கையினுடைய மதரசாக்கள் உடைய எதிர்காலத்தை பற்றி கிழக்கிழங்கை உளமாக்கல் யோசிக்க வேண்டும் மதரசாக்களுடைய இருப்பிடம் மதரசாக்களுடைய போக்கு மாறி அது ஜிசி ஓலவலுக்கும் ஏலவலுக்கும் ஒரு இடங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்படியாக நீடிக்க வேண்டிருந்தால் மதரசாக்களுடைய ஷாரை நாங்கள் இழக்க வேண்டிய கட்டம் உருவாகும் குழந்தைகளுக்கும் என்ன இல்ல இந்த விடயங்களை கருத்தில் எடுக்க வேண்டும் எனக்கு தெரியும் இன்றைக்கு ஏண்ட வாப்பவ இங்க இருக்கக்கூடிய மமுல ஹாஜியார என்ன சூரத்துல பாக்குறீங்களோ இதே சூரத்துல தான் ஸ்கூல்லையும் இருந்தார்கள் இதே சூரத்துல இதே தாடி இதே ஜும்பா இதே சாரம் அதுவும் கரண்டை காலுக்கு மேலே இல்ல சாரம் சாரம் இருந்துச்சு சுண்ணத்தான சாரம் நடு நடுக்க இப்பதான் சாரம் கொஞ்சம் பணிஞ்சிருக்குது அண்டைக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு என்ன தெரியுமா நிலைமை ஒரு பௌத்த பிக்கு அவரு பாடசாலைக்கு போகும் பொழுது அவர் ஒரு நாளும் டவுசர் உடுத்து ஷர்ட் போட்டு போறதில்லை அவர் அவருடைய சீருடையிலே தான் போவார் அந்த பௌத்த பிக்கு போகக்குள்ள அந்த யூனிஃபார்ம் தான் போவார் டிரினிட்டி காலேஜ்ல போயிட்டு பாருங்க சென்ட் என்டனிஸ்ல பாருங்க சென்ட் தாமஸ்ல பாருங்க அங்க வரக்கூடிய ஃபாதர் அங்க வரக்கூடிய சிஸ்டர் எப்படி தெரியுமா வருவாங்க அவங்களோட யூனிஃபார்ம் துடுத்தான் வருவாங்க அந்த பெண் அந்த சூட்டு காலத்திலையும் உடுப்ப உடுத்து அதுக்கு மேல் அந்த பரந்த அவட ஹிஜாப் உடுத்து தலைக்கு மேல் ஸ்காப் ஒன்று போட்டு அவ வாரா அவட யூனிஃபார்த்தோட ஆனா எங்கட உளமாக்கல் போக்கள் எப்படி போறாங்க பள்ளிக்கு வரக்குள்ள ஜுப்பா உடுத்தி இஸ்லாமிய சிந்து இஸ்லாமிய உடையில வாரவரும் அவர் பள்ளிக்கு மதுரஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போகக்குள்ள அவர் மத்தவனை போல மாறி போய் சொல்றாரு இது யாரும் சொன்னதல்ல எனக்கு சொன்னதை நான் சொல்லுகிறேன் அன்புக்குரிய சங்கையான உளமாக்கலே எங்களை பத்தி நாங்களே குறையாக தவறாக இடைபட்டுக் கொள்ளக்கூடாது மாணவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய மௌலவி சொன்னார் எங்களுக்கு எங்களை கூப்பிடும் பொழுது மௌலவி என்று கூப்பிட வேண்டாம் எங்களை கூப்பிடும் பொழுது சேர் என்று கூப்பிடுங்கள் எங்களை கூப்பிடும் பொழுது சேரண்டு என்று கூப்பிடுங்கள் இந்த கல்வியினுடைய இந்த இல்மனுடைய மகத்துவம் எனக்கு இல்லை என்றிருந்தால் நான் எதற்காக படிக்கிறேன் அல்லி முகுன்னாஸ் இதை மக்களுக்கு படித்துக் கொடுங்கள் எனக்கு என்ன விருப்பம் என்று சொன்னா நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த புலூகுல் மராமும் இந்த ரியாது சாலிஹீனும் இந்த தஸ்ஸீரும் இந்த குரானை ஜலாலை நீங்கள் ஓதி கொடுக்கிறோமோ இதுவும் ஒவ்வொரு பள்ளியிலையும் வாசிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு பள்ளியிலையும் உளமாக்கல் இதை தரிசு செய்ய வேண்டும் இது சிக்குடைய வகுப்பு இது தஸ்வீருடைய வகுப்பு இது ஹதீசுடைய வகுப்பு நடைபெறக்கூடிய நாளாந்த அமல்கள் அது தாவத்துடைய தலையப்பாக்களுடைய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமல் அதே இடத்தில் இருக்கட்டும் அதுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் மீதமுள்ள நேரத்தில் அவங்களோட அமல் இஷாவுக்கு பிறகு நடக்குதா எங்கட அமல் அசருக்கு பிறகு நடக்கட்டும் எங்கட அமல் சுபகுக்கு பிறகு நடக்கட்டும் நாங்க குழப்ப மாட்டோம் நாங்க நல்லதை சொல்லிக் கொடுப்போம் இதைத்தான் சொன்னாங்க உமர் ரதி அல்லாஹு தாலானு நீங்க இல்ம படிச்சுட்டு நீங்க பேச்சு நாலு சொகரை கட்டிக்கொண்டு அந்த சொகருக்குள்ள வைத்துக் கொண்டு நீங்க சொல்ல வேண்டாம் நாங்க வெளியே வரவும் மாட்டோம் யாரும் உள்ளுக்கு வரவும் வாணாம் என்று சொல்லுங்க இது நான் சொல்ல இல்ல சென்ற ஜனவரி மாதம் இஸ்லாமிய முஸ்லீம் நீத்திய என்று சொல்லி ஒரு பௌத்த சகோதரர் ஒரு சிங்கள சகோதரர் அன்றாபுரத்தை சேர்ந்த ஒரு அன்றாபுரத்தை சேர்ந்த ஒரு பௌத்த சகோதரர் ஒரு புத்தகம் எழுதினார் முஸ்லீம் நீத்தி என்று சொல்லி அந்த புத்தகத்தை எழுதி அவர் வெளியிட்டார் அதனுடைய வெளியீடு நடந்தது பண்டார் நாயக்க சர்வதேச மண்டபத்தில் அதில் அவர் செல்லும் பொழுது சொன்னார் குரானை பற்றி பேசும்பொழுது சொன்னார் அவர் பேசின உரை என்னிடத்தில் எழுத்து வடிவத்தில் இருக்கிறது அவர் என்ன தெரியுமா சொன்னார் முஸ்லீம்களே நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலையை போட்டுக்கொண்டு நீங்க வெளியே வரவும் இல்லை உங்களோட உள்ளுக்கு யாரையும் எடுக்கவும் இல்லை யோசித்து பாருங்கள் இதே தத்துவத்தை நாளைய கயாமத்தில் அல்லாவிடத்தில் போய் அவர் சொன்னால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும் நாங்க வெளியே போக இல்லை அவங்களை உள்ளுக்கு எடுக்கவும் இல்லை அவர் சொல்லுகிறார் நான் ஒரு பௌத்தன் ஆனா எனக்கு ஒரு ஹிந்து கோயிலுக்கு போகலாம் வணங்க போக தேவையில்லை அங்க என்ன செய்தாங்க பார்க்கலாம் போய் நான் ஒரு பௌத்தர் எனக்கு ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போய் அங்க என்ன சொல்றாங்க என்று தனக்கு கேட்கலும் ஆனால் நான் இஸ்லாமிக் நீத்திய பத்தி முஸ்லீம் நீத்திய பத்தி எழுதியிருக்கிறேன் குரானை ரெண்டு வருஷம் படித்தேன் ஆனால் குரானுடைய ரெண்டு ஜுசுக்களை என்னால் முடிக்க முடியவில்லை இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார் ஆனால் எனக்கு ஒரு ஜும்மாவில் போய் பங்கெடுக்க முடியாது நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க முடியாது அதுக்கு நீங்க உள்ளுக்கு எங்கள் எடுக்கிறவும் எடுக்கிறீங்களும் இல்ல நீங்க எங்கள்கிட்ட வாரீங்களும் இல்ல அன்புக்குரிய சகோதர உலமாக்களே இளம் உலமாக்களே பள்ளிகளை ஹயாத்தாக்குங்கள் ஆமால்களை கொண்டு சென்ற ஜோட்ல கூட சென்ற நிசாமுதீன் நடைபெற்ற ஜோட்ல கூட சாத் மௌலான மிக தெளிவாக சொன்னார் பள்ளிகளை குரானை கொண்டும் ஹதீசுடைய ஹல்தாக்களை கொண்டும் சஜிவீதுடைய ஹல்தாக்களை கொண்டும் நீங்க ஹப்சு கராத்த படிச்சுட்டீங்களா இதோட வயிற்று கல்ல இதோட வயிற்று கல்ல சாது சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லுகிறேன் மதரசா சலானா மாஷ் கேலியே நெய் ஹே மாத் கேலியே மதரசால் இருக்கிறது சம்பளத்துக்கல்ல மதரசால் இருக்கிறது ஆகலத்துக்காக வேண்டி ஆகலத்துக்காக வேண்டி பெருமையோட சொல்லுவேன் உலகத்தில் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க மதரசாக்களுடைய உலமாக்கள் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க இன்னும் பண்ண இல்லன்னு சொல்ல இல்ல பண்ண மாட்டாங்க அவங்க யாரும் சம்பளத்துக்கு ஓதி கொடுக்கறாங்க இல்ல அவங்க எல்லாரும் ஓதி கொடுக்கறாங்க அல்லாவுக்காக சொன்னாங்க பணிஞ்சு போங்கோ லிமன் யாரிடத்துல படிச்சீங்களோ யாரிடத்துல படிச்சீங்களோ அவங்களுக்கு முன்னால தவாபுவை கடைபிடியுங்கள் பணிவுத்தனத்தை கடைபிடியுங்கள் இது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது எங்க எல்லாருக்கும் தெரியும் ஒஸ்தாதுமாருக்கு முன்னால தவாபுவாக இருக்க வேண்டும் ஒஸ்தாதுமாருக்கு முன்னால பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் கூட அடுத்தது ஒரு முக்கியமான விடயத்தை சொன்னார்கள் அல்லம் நீங்க யாருக்கெல்லாம் படிச்சு கொடுத்தீங்களோ அவர்களுக்கு முன்னாலேயும் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் உஸ்தாதுமாருக்கு முன்னால மட்டுமல்ல மாணவனுக்கு முன்னாலேயே உஸ்தாது பணிவாக நடக்க வேண்டும் ஏன் தெரியுமா காரணம் மாணவனுக்கு முன்னாலேயே உஸ்தாது ஆலிம் அல்லவா ஒரு முரப்பி அல்லவா அவர் கர்வத்தை காட்டினால் அந்த குழந்தைகள் கர்வத்தை தானே படிக்கும் அவர் அனானியத்தை காட்டினால் அந்த குழந்தைகள் அனானியத்தை தானே படிக்கும் மாணவனுக்கு முன்னாலேயும் உஸ்தாத் மாணவனுக்கு முன்னாலேயும் உளமாக்கல் மாணவர்களுக்கு முன்னாலேயும் கண்ணியத்துக்குரிய சங்கையான உளமாக்கல் பணிவாகத்தான் நடக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள் வம்பர்களாக மட்டுமாகிவிட வேண்டாம் வம்பர்களாக மட்டுமாகிவிட வேண்டாம் எந்த வம்புத்தனம் சேத்தானுக்கு இருந்துச்சுதோ எந்த அனானிய சேத்தானுக்கு வந்துச்சுதோ எந்த பம்பனாக சேத்தான் மாறிவிட்டானோ அப்படிப்பட்ட பம்பனாக ஆகிவிட வேண்டாம் இந்த குரானுடைய இந்த இல்மை கொண்டு கல்வியை கொண்டு என்று சொல்லி அதில் துமரது எவ்வளவு தாளானோ நசிஹத்து செய்திருக்கிறார் எனவே அன்புக்குரிய சங்கையான உளமாக்கள் சங்கையானவர்களே எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே படித்துக் கொள்ள வேண்டும் தன்மை பணிவில ஒன்று தான் பணிவில ஒன்று தான் ஹதரத் இமாம் அபு ஹனீபாவிடத்தில் ரஹமத்துல்லாஹிடத்தில் கேட்கப்பட்டுச்சு பிம இல் நீங்க எதை கொண்டு இல்ம அடைஞ்சு கொண்டீங்க உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய இல்பு கிடைச்சிச்சு அவங்க சொன்னாங்க மா பஹில்து பில் இஃபாதா யாருக்காவது படிச்சு கொடுக்கறதுல நான் ஒரு நாளும் கஞ்சத்தனம் செஞ்சில்ல சின்ன சபையிலையும் பேசுவது ஒன்று தான் பெரிய சபையில பேசுவது ஒன்று தான் சொல்ல சொல்ல மிக தெளிவாக அழகாக நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் அதே போல சொல்லுவாங்க யாரிடத்திலேயாவது இருக்க வென்றிருந்தால் அவரிடத்துல போய் கால் மடித்து உட்கார்ந்து படித்துக் கொள்வேன் அவர் என்னை விட வயதுல குறைந்தவராக இருந்தாலும் சரி நான் ஒரு நாளும் படிச்சு கொடுக்கிறதுல கஞ்சத்தனம் செய்யவும் இல்லை இரண்டாவது சொன்னார்கள் நான் யாருக்கு தெரியாவது இல்மிருக்கிறது தெரிஞ்சால் நான் ஒரு நாளும் அதுல அதுல நான் வெட்கப்படவும் மாட்டேன் அதை படித்துக் கொள்வேன் இமாம் குமைதி ரஹத்துல்லாஹில சொல்றாங்க இமாம் குமைதி அதுல இமாம் ஷாபியினுடைய ஒரு மாணவர் சொல்றாரு இமாம் ஷாபியுடன் சேர்ந்து நான் ஒரு பிரயாணம் செய்தேன் மக்காவிலிருந்து மிசிறு நாட்டை நோக்கி மிஸ்ருக்கு போகும் வரைக்கும் நான் ஹதரத் இமாம் ஷாபியிடத்தில் படித்துக் கொண்டேன் ஆனால் என்னுடைய உஸ்தாத் என்னுடைய ஹதரத் இமாமனா ஷாபி ரஹத்துல்லாஹி அழகி என்னிடத்தில் ஹதீஸ் படித்தார்கள் என்னிடத்தில் ஹதீஸ் படித்திருக்கிறார்கள் சுபஹான் அல்லா وقال الحميدي وهو تلميذ الشافعي صحبت الشافعي من مكة إلى مصر மக்காவிலிருந்து மிஸ்ர் வரைக்கும் இருந்தேன் فكنت استفيد منه المسائل அவரிடத்தில் ஃபிக்ஹ் படித்தேன் وكان يستفيد منه الحديث என்னிடத்தில் அவர் ஹதீஸ் படித்துக் கொண்டிருந்தார் இமாம் புகாரி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் புகாரி இமாம் வகைர் இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற உலமாக்களுடைய ஒரே ஒரு கருத்து இருக்கிறது எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க லா யகூனுல் முஹத்திஸு ஆலிமன் வலர் ரஜுலு ஆலிமன் ஹத்தா யுஹத்திஸ அம்மன் ஹுவ ஃபௌகஹு வ அம்மன் ஹுவ தஹ்தஹு வ அம்மன் ஹுவ மிஸ்லுஹு என்னை விட உயர்ந்தவங்க என்னை விட குறைந்தவங்க ஏண்ட சம உமர் அப்துல் அசீஸ் அமத்துல்லாஹி அலைஹி ஆட்சியை கையில் எடுத்தாங்க பொறுப்பை கையில் எடுத்ததுமே அவர்களுக்கு ஒரு அவருடைய குடும்பம் உமர் உமர் ஹத்தாபுடைய குடும்பத்தை சார்ந்த சாலின் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் கடிதம் அனுப்பினார் அந்த கடிதம் ரெண்டு மறித்தார் அவர் சொன்னாரு ஹலீஃபாவுக்கு ஒரு புத்தி சொன்னாரு அல்லாஹ் அந்த புத்தியை எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவனாக அவர் சொன்னாரு வயசுல மூத்தவர்களுக்கு நீ ஒரு மகனாகிறி வாப்பா வயசுல குறைஞ்சாக்களுக்கு நீ ஒரு வாப்பாவாகிறீ உங்களோட வயசுல உள்ளாக்களுக்கு ஒரு சகோதரனா இருந்துருவான் எங்கட உள்ளாக்களுக்கு நாங்க நாண தம்பிய போல சகோதரர்கள் எங்களுக்கு மேல உள்ளவர்களுக்கு நாங்க மகன போல எங்களுக்கு கீழே உள்ளாக்களுக்கு நாங்க யார போல பாப்பாவை போல பணிவு இன்னும் உண்டு அன்புக்குரிய சங்கையான மாணவர்களே பட்டம் பெற்று போகக்கூடிய உளமாக்களே எப்பயுமே வரும் ஆசை கிதாபுகளை முத்தாலா செய்யணும் படிக்கணும் கிதாப சேர்க்கணும் ஆசை இருக்குது இது சொன்னா இது பொல்லாத இல்முல ஆசை வந்துட்டா நிக்காக மறந்துடுவீங்க நிக்காக மறந்துடுவீங்க நாற்பத்தஞ்சு வருஷம் கல்யாணம் முடிக்கல கேட்டாங்க அதை பத்தி ஞாபகமே வர இல்லையே இது எங்களுக்கு விளங்காது இது எங்களுக்கு புரியாது ஏன் தெரியுமா புரியாது எங்கள்கிட்ட இருக்கிற தராசி கொல்லின் இருக்கிற தராசி விறகு இருக்கிற தராசி அதுல தங்க காதுப்பா கலட்டி வச்சா இடைய காத்தாது உருவான உலமாக்கல பத்திரம் இருக்கிறாங்க அதுல ஒரு லிஸ்ட கொண்டு வராங்க கல்யாணம் முடிச்சாம மௌத்தானவங்க இல்ம கல்யாணம் முடிச்சு கொண்டாங்க மௌனா யூனுஸ் இல்ம கல்யாணம் முடித்திருக்கிறாரு எனக்கு கல்யாணம் ஒன்று தேவையில்லை ஏண்டால் என்ன நேரம் இல்முக்கு கொடுக்கப்பட வேண்டும் இல்மு இல்மு இல்மு இல்மு சொல்வது பொருத்தம் நினைக்கிறேன் அல்பானி சர்ச்சைக்குரியவராக இருக்கலாம் ஆனால் ஹதீஸுக்கு சேவை செய்தவர் இந்த காலத்தில் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவர் பலராலும் சர்ச்சைக்கு உள்வாங்கப்பட்ட ஒருவரும் தான் மனிதன் அப்படித்தான் உலகத்தில் யாரும் இல்லை நூற்றுக்கு நூறு அங்கீகாரம் பெற்றவர்கள் மனிதர்களாக இருக்கவும் முடியாது அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு லைப்ரரிக்கு போனாராம் ஒரு நூலகத்துக்கு அங்க போன அங்க ஏற்கனவே சொல்லப்பட்டது அவரிடத்தில் ஒரு இந்த புத்தக சாலையில் இந்த லைப்ரரியில ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்கிறது என்று சொல்லப்பட்டதும் அதை தேடி போனாரு அங்க போயிட்டு கேட்டாங்க இந்த ஹதீஸ் கிதாப கொஞ்சம் தாங்களே கொண்டு போறதுக்கு சொல்லி அவங்க சொன்னாங்க எங்களுடைய சட்டம் கானூன் என்னவென்று சொன்னால் இங்கிருந்து எந்த கிதாபையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது இங்க வாசித்துட்டு போகலாம் அவரு ஒரு ஏணி படியில அதாவது ஒரு மேலதான் கிதாப் இருக்கிறது ஒன்றில ஏறித்தான் அந்த கிதாப் எடுக்க வேண்டும் அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு அவருக்கு ஆர்வம் என்று சொன்னா அந்த முதுமை பருவத்தில் கூட அந்த ஏனியில கால வச்சு மேலே ஏறி அந்த கிதாபெடுத்து விரிச்சு வச்சவர் அந்த படியில இருந்தே வாசித்து முடித்துட்டாரு அவருக்கு கால் கடுக்கல்ல அவர் திரும்பல்ல அல் சிறு அலா இல்ம கூட்டிக் கொள்ளணும் எனக்கு ஹதீச படிச்சோனும் அந்த சனது கிடைக்கணும் நான் இதை பெருக்கோணும் மதரசாவுடைய காலத்தில் இருக்கிற இல்முடைய ஆர்வம் மதரசாவுடைய காலத்துக்கு பிறகும் வந்தா அன்புக்குரிய மாணவ மணிகளே சங்கையானவர்களே எங்கட இல்மு வேற எங்கட இல்மு வேற எங்களை எங்கேயோ பேசலாம் எங்களுக்கு இதைத்தான் என்ன ஆயத்து பெற்றோர்களே மதரசாக்கள் குழந்தை உளமாக்கல் ஆகிறதுக்கு பிள்ளைகளை போட்டிருக்கிறீங்க ஹசனுல் பசரி என்ற ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஹசனுல் பசர் ஈங்களை தாபிங்களை தாவி ஈங்கள் அவருடைய வார்த்தைகளை பார்த்தால் பெரும்பாலும் ஹதீசு கொப்பானதாகத்தான் இருக்கும் சில கட்டங்கள்ல சந்தேகமும் வரும் ஹதீச போலத்தான் அவருடைய தாபீராத்துகள் வாசனை வாசங்கள் அதாவது வாசகங்கள் இருக்கும் அவருடைய சஜா அப்படித்தான் இருக்கும் சில உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஹசனுல் பசரி யாரு தெரியுமா ஒரு சுதந்திரமான ஒரு பெரிய லட்சாதிபதியிட மகன் அல்ல அவங்களோட உம்மாம் ஒரு அடிமை அவங்களோட வாப்பாம் ஒரு அடிமை உம்மாம் ஒரு அடிமை வாப்பாம் ஒரு அடிமை அவங்களோட உண்மை யாருண்டா அந்த பொம்புல உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்கள் ஒத்தர் தான் ஹஜ்ரத் உம்மு சலமா அந்த உம்மு சலமாவுடைய அடிமை யாரு ஹஜ்ரத் ஹசனுடைய ஹசனுல் பஸ்ரியுடைய உம்மா ஒரு நாள் புள்ள இருக்குது கையில அந்த பொம்புல இந்த உம்மு சலமாவுடைய சில வேலைகளுக்காக வேண்டி வீட்டுக்கு வெளியே பேய்த்திருக்கிறார் இந்த புள்ள வீட்டுக்குள் அழுது கொண்டிருக்குது இந்த புல் அழுது கொண்டிருக்கிற தாய்மார்களே இப்ப உம்மு சலமா ரவி இந்த அழுகிற புள்ளைய அறமுடிக்கோணுமே அவள் அழுகிய நிப்பாட்டோணுமே இறக்கப்படுறாங்க இந்த புள்ள பசிப்படி தழுகிற மாதிரி விளங்குது இந்த புள்ளை அப்படியே நெஞ்சோடு அணைத்து தண்ட மார்ப எடுத்து வச்சாங்க அந்த புள்ளையோட வாயில ஆனா உம்மா சலமா ரவி அல்லாஹு தாலான்ஹா நபி மௌத்தாவி ஐம்பது வருஷத்துக்கு மேலாவது கல்யாணம் முடிக்கிறது ஹராம் புள்ள இல்லட்டி பால் வராது புள்ள இல்லட்டி பால் சுரக்காது இது அல்லாஹுடைய தக்வீன் அல்லாஹுடைய ஏற்பாடு ஆனா உம்மு சலமா ரவி அல்லாஹு தலான்ஹா தபாவுலன் தபாவுலன் அந்த புள்ளைக்கு பால் பருக்கிறாங்க பால் எடுத்து மாறுபடுத்தி வச்சுறாங்க அந்த புள்ள பால் குடிக்கிறது தாயிட மார்புல பால் குடித்தது போல அல்லாஹ் பாலை சுரக்க வைத்து விட்டான் இந்த புள்ள பால் குடிச்சிச்சு உலமாக்கள் எழுதுறாங்க அந்த நபித்துவ வீட்டுக்குள்ள குடிச்ச பாலுடைய பறக்கத்து தான் இந்த இல்முடைய பறக்கத்து குழந்தைகளுக்கு கொடுக்கிற உணவு மூசாலை சலாம் புறாவனுடைய வீட்டுக்குள்ள வளர்றாங்க பிறந்த புள்ள பச்சிலன் பாலகன் மதல புள்ள புறாவுண்ட வீட்டுக்குள்ள வளர்றாங்க அன்புக்குரிய பெற்றோர்களே நீங்க மதரசாவுக்கு பீஸ் அனுப்பேலும் மதரசாவுக்கு பீஸ் அனுப்பேலும் எந்த காசு இது ஹராமண்டா வட்டி மட்டுமல்ல ஹராம்டா வட்டி மட்டுமல்ல லஞ்சம் ஹராம் ஊழல் ஹராம் கலப்படம் ஹராம் வராசத்துல துரோகம் செய்வது ஹராம் அனந்தரட்சத்தை சரியா பங்கு வைக்கல ஹராம் சீதனம் வாங்கின பணம் ஹராம் ஏமாற்றி உழைத்த சம்பாதித்த பணம் ஹராம் இந்த பணத்தை சின்ன கொடுத்துட்டு இந்த பணத்தை சாப்பாடுக்கு பீஸாக கட்டிவிட்டு எந்த புள்ள இப்படி ஆகணும் என்று கனவு கண்டா அல்லாஹ் அந்த கனவையும் நனவாக்கி வைப்பானார்கள் வீட்டுக்குள்ள வளர்றாங்க அல்லா குரான் சொல்லித்தான் மூசாவை பார்த்து நீங்க எவ்வளவு தான் பசி பிடிச்சு கதறினாலும் உங்களோட உம்மட பால் மட்டும்தான் உங்களுக்கு ஹலால் மற்ற எல்லா தாய்மாருடைய பாலும் உங்களுக்கு ஹராம் ஏன் நீங்க நபியாக வர போறீங்க மத்தவன் அந்த பாலை குடிச்சிட்டு நீங்க எப்படி நபியாக வருவீங்க அலைகில் வரோம் அன்புக்குரிய சங்கையானவர்களே உளமாக்கலே எப்பேர் இந்த ஹசன் பஸ்ரி சொல்றாங்க இந்த குரானுடைய ஆயத்தோதி நாங்க சூரா யூசுபுடைய ஆயத்து இந்த ஆயத்தை கொண்டு சொன்னாங்க வக்கஃப நிப்பாட்டிட்டாங்க அப்படியே நிப்பாட்டி சொன்னாங்க இன்னஹு வல்லாஹி மா அம்சா அலா லஹரில் அர்தி ஆலிமுன் இல்லா ஃபௌகஹு உலகத்தில் எந்த ஒரு ஆளிம் வந்தாலும் அவருக்கு மேல் ஒரு ஆளிம் இருக்கத்தான் செய்வார் எவ்வளவு பெரிய அறிவாளி எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சாலும் அவரை விட பெரிய அறிவாளி அங்கு இருக்கத்தான் செய்வாரு எதுவரைக்கும் என்று சொன்னால் ஊதல் அல்லமல் பயான் எந்த இல்ம அல்லா சொல்லி தந்தானோ அந்த இல்ம அவனின் பக்கமாக போய் சேரும் வரைக்கும் இந்த இல்முக்கு மேலொத்த இருந்து கொண்டே இருப்பாரு அவரல்ல அறிவாளி அவருக்கு மேல் அறிவாளி அவருக்கு மேல் அறிவாளி எனவே அன்புக்குரிய சங்கையான பட்டம் விட்டு போகக்கூடிய உளமாக்களே மிக வினயமாக வேண்டிக் கொள்கிறேன் தனத்தை இல்மை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை கொண்டு வாருங்கள் இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறேன் நீங்க பட்டம் விட்டு போனதுக்கு பிறகு பல மதரசாக்கள் இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும் உஸ்தாதாக நீங்க வாங்கும் இது கசப்பாக இருந்தாலும் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் சொல்லாவிட்டால் எங்களுக்கு அனுப்புந்தான் உங்களை அழைப்பார்கள் ஜும்மாக்களுக்கு கொத்துபாக்களுக்கு உங்களை அழைக்கலாம் ஒரு ஜும்மா ராத்திரி பயானுக்கு உங்களை அழைக்கலாம் ஒரு மேடையில பேசுவதற்கு தயவு செஞ்சு சொல்றேன் பணிவாக சொல்றேன் முத்தாலா இல்லாமல் எங்கேயும் போயிட வேண்டாம் முத்தாலா என்றதும் தக்கரார் என்றதும் வித்தியாசம் தக்கரார் என்றதுக்கும் முத்தாலாக்கும் வித்தியாசம் ஒரு ஒஸ்தாது பாடம் நடத்துறாரு ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடத்தின அதே விளக்கத்தை தான் இந்த வருடமும் அதே ஹரீசுக்கு விளக்கமாக சொன்னால் அவர் முத்தாலா செய்யல அவர் தக்கராறு செஞ்சிருக்கிறாரு அவர் தக்கராறு செஞ்சிருக்கிறாரு முத்தாலா என்றால் என்ன தெரியுமா அதனாலதான் சொல்லுவோம் ஜிசி ஓ ஒரு புள்ள ஒன்பது பாடம் எழுதணும் ஆனா அந்த ஒன்பது பாடத்தையும் ஒரு டீச்சருக்கு படிப்பூட்டே இல்லாது அது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் இருப்பாங்க ஏண்டா அவருக்கு ஆயிரம் தெரியும்டா அவர் சொல்லிக் கொடுக்கிறது பத்தத்தான் அந்த ஆயிரத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாரு இதே மாதிரி ஒரு முஹத்திஸ் ஒரு ஹதீசுடைய ஒஸ்தாத் என்று சொன்னா அவருக்கு தெரிஞ்சத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாது ஆனா அவர்கிட்ட இருக்குது கடல் மாதிரி அவர் கொஞ்சத்தை கொடுக்கிறாரு முத்தாலா செய்யுங்கோ முத்தாலான்னு சொன்னா தக்ரார் இல்ல சென்ற வருஷம் மோதி கொடுத்த தௌரா தானே இது கிதாபு தஹாரா இது ரஃபுல் இது வித்ரு ரக்கா வாஹிதா இதுல வரக்கூடிய பக்சல்ல எங்களுக்கு தெரியும் அது நாங்க கரைச்சி குடிச்சிட்டோம் இப்ப எங்களுக்கு முத்தாலா தேவையில்ல சென்ற வருஷம் படிச்சு கொடுத்ததான் நீங்க படிச்சு குடிப்பீங்க இருந்தால் என்ன மன்னிச்சுக்கோங்க நான் அளவு குறைவாக பேசல அடுத்த வருஷத்துக்கு நீங்க தேவையில்லை சென்ற வருஷம் நீங்க படிச்சு கொடுத்த அந்த கசட் பீஸ போட்டா போதும் அந்த ரெக்கார்ட போட்டா போதும் இல்ம கூட்டோணும் முத்தாலாவை கொண்டு இல்மு கூடும் அதான் அமானத்துல குறை செய்யவானம் யாரும் வயலுண்ணில் முத்தீன் அளவை நிறுவையில் குறை செய்தவர்களுக்கு என்ற நரகம் இருக்கிறது கடைசியில தர கடையில தராசில சாமான் நிறுத்தோம் அஞ்சு கிலோ ரைஸ் அஞ்சு கிலோ சீனி நிறுத்தோம் நாலரை கிலோ சீனியத்தான் கொடுத்துட்டோம் அஞ்சு கிலோவுக்கு நாங்க காசு வாங்கிட்டோம் ஆனா இவருக்கு தௌபா செய்யலாம் பத்து வருஷத்துக்கு பிறகு ஞாபகம் வருகிறது நான் இவருக்கு சாமான் நிறுத்து கொடுத்ததுல அரை கிலோ சீனியில காசை கூட வாங்கியிருக்கிறேன் அவர் மௌத்தாகித்தாரு அவருடைய குடும்பத்துக்கு போயிட்டு உங்களோட வாப்பாக்கு நான் அரை கிலோ சீனி கொடுக்கணும் இன்றைக்கு தந்துடுறேன் இதை வச்சுக்கோங்க வாப்பாண்டு கையில கொடுத்துட்டா அது அனந்தர சொத்தாக பைத்திரும் அதுல மன்னிப்பு கிடைச்சிடும் ஆனா சாவுல ஓதுற ஒரு புள்ள அண்டைக்கு ஓதி கொடுக்க வேண்டிய பாடத்தோதி கொடுக்க இல்ல முத்தாலா செய்ய இல்ல சும்மா வந்து நடத்திட்டு பைத்துட்டோம் என்று சொன்னால் ஞாபகம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த பாவத்துக்கு தௌபா செய்ய முடியாது இந்த பாவத்துக்கு தௌபா செய்ய முடியாது தக்கராறு இல்ல முத்தாலா பாடம் பார்த்து தரிசுக்கு போறவங்க கொத்துபாவுக்கு போறவங்க ஜும்மாவுக்கு போறோமா இல்ல ஜும்மாவுக்கு முயற்பாடு செய்யணும் எங்கட நாட்டில் இருந்தார் மிகப்பெரிய ஆளின் அத்தாருத்தீன் மௌலவி அவருடைய சுண்ணத்தை தெரியுமா ஜும்மாவுடைய நாளையில அவர் ஹொத்துபா விம்பர்ல ஏறும் வரைக்கும் அவர் என்ன செய்வார் அண்டைக்கு அன்றைக்கு அதாவது தகஜத்துடைய நிறத்திலேயே தகஜத்து தொழுதுட்டு அவர் சாப்பிட்டுட்டா ஜும்மாவுக்கு போகும் வரைக்கும் சாப்பிட மாட்டார் ஏண்டா அவருக்கு ஒரு பயம் என்ன நம்பி ஒரு ஆயிரம் பேர் எட்நூறு பேர் முன்னூறு பேர் வாராங்க என் அமானிதத்தை எப்படி அதா செய்யணும் என் முத்தாரா எப்படி நடக்கணும் இதே மாதிரி அன்புக்குரிய சங்கையான உளமாக்கலே இன்னும் கடைசியா கொண்டு சொல்றேன் என் அப்பா இப்ராஹிம் ஆலிம் ரஹத்துல்லாஹி அலை எங்களுக்கு சொன்ன ஒரு நசிஹத் வாழ்க்கையில ரெண்டு விஷயம் இருக்கும் ரெண்டில் ஒன்று கட்டாயம் இருக்கும் ரெண்டில் ஒன்று கட்டாயம் இருக்கும் ஒன்றோ வாழ்க்கையில கிஃபாயத் வாழ்க்கையில கிஃபாயத் இருக்கும் அல்லாட் அதிகமாக கேளுங்கோ அல்லாஹும் கிஃபாயத் எங்களுக்கு இருக்குது ஹலாலாக இருக்குது இமாம் அபு ஹனிபாட் இருந்துச்சு இமாம் மாலிக் இருந்துச்சு இமாம் சுஃபியான சௌரிட் இருந்துச்சு கிஃபாயத் அல்லா கொடுத்திருக்கிறான் போதுமான அளவு எங்கள்கிட்ட இருக்குது அதுக்குரிய ஹலாலான வழியை பார்த்துக்கோங்க கஸ்பும் இல்மும் உண்டாக சேர்ந்து வரோணும் தொழில் செய்கிறோம் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் இதை கொண்டு வா ரெண்டாவது அது இல்லையா உழைக்க இயலதா சம்பாதிக்க இயலதா மதரசால அணைக்க போறீங்களா அல்லாஹும் எங்களுக்கு தந்தத்தை கொண்டு போதுமாக்கி கொள்ற மனப்பான்மையை தந்துட்டு மூணு லட்சம் ரூபாவால செய்யலாத வேலைய முன்னூறு ரூபால செய்யலாம் இந்த கணாத்து வந்துட்டா கணாத்து வந்துட்டா இப்பயும் இந்த நாட்டில் இருக்கிறாங்க மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு பிச்சைக்காரனாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி பணக்காரனா வாழ்றவங்க இருக்கிறாங்க இமாம் ஷாபி சொல்றாங்க பணக்காரத்தனத்தினுடைய ஆகப்பெரிய பொக்கிஷம் போதும் என்ற மனப்பான்மை நான் அந்த கனாத்துடைய எல்லாம் எனகிட்ட இல்ல ஒரு வாழை பிடிச்சு கொண்டேன் பின்னுக்கால தொங்கிக் கொண்டு போறேன் அந்த வாழை பிடிச்சு கொண்டு போறேன் என்ன நீங்க ஒரு நாளும் அந்த பணக்காரன் ரூட்ல கண்டிக்க மாட்டீங்க வாழ்க்கையில கனாத்தை கொண்டு வாங்க என் அப்பட அல்லா இந்த துவாவை அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கபூர் செஞ்சான் என்று சொன்னால் கஃன் துணி வாங்கறதுக்கு கூட அவர் பணம் வச்சுட்டு தான் மூத்தான் பத்து பிள்ளைகள் எத்தனையோ பேர பிள்ளைகள் தண்ட மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க கவன் செய்து அனுப்பலாம் வசதி இருக்கிறது ஆனாலும் கூட மௌத்துக்கு முன்னால நான் யாரின் பக்கமும் தேவையற்றவன் அல்லாஹ் எங்களையும் அப்படி ஆக்கி வைப்பானா அல்ல இந்த கையை உனக்கு முன்னால் அல்லாம வேறொத்தருக்கு முன்னால் நீட்ட வச்சிடாதே அல்ல இந்த கை பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் எப்படி இந்த நெத்தி ஒரு மரத்துக்கு முன்னால ஒரு சிலைக்கு முன்னால ஒரு விக்கிரத்துக்கு முன்னால சுதூதுல தலை சாய்க்க இல்லையோ இதே போல பிறந்ததிலிருந்து இன்றிலிருந்து மௌத்து வரைக்கும் யாழ்லா இந்த கைய ஒன்னல்லாத வேறொன்றுக்கு முன்னால் நீட்டுவதை இருக்கிறவங்களை பாதுகாப்பாயாக அந்த குணம் எங்கள்கிட்ட வந்தா நாங்க அரசர்கள் அமுர் அலன்னா சிபுகள் மலிக் நாங்க அரசர்கள் எங்களை யாராலும் காசு கொடுத்து வாங்க சுலைமான் அலைசலாத்துக்கு பல்கீசுடைய அந்த பெண்மணி கொடுத்தனுப்பினா காசி சொன்னா ஓண்ட பணம் எனக்கு வானம் எனக்கிட்ட இருக்கிறது போதும் எடுத்துக்கொண்டு போவோம் நாங்க அரசர்கள் நாங்க மக்களுடைய உள்ளத்தை ஆளக்கூடியவர்கள் எனவே அன்புக்குரிய கண்ணியமான சங்கையான உளமாக்களே கடைசியாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று தான் ஏண்டேம் உங்களுடைய இல்மும் அமலும் உண்டாகணும் பேசுறது வாழ்க்கையில வாழ்க்கையில உள்ளது பேசணும் அமா கராத்துமுல் குரான் நீங்க குரான் ஓதி பார்க்கலையா குரான் அவருடைய குணம் குரானாகத்தான் இருந்துச்சு அல்லாஹ் இதையும் எனக்கும் உங்களுக்கு நசீவாக்குவானா கண்ணியமான பொதுமக்களே சகோதரர்களே உங்களை பத்தி நான் சொல்லுவதாக இருந்தால் ஒரு கதை மாத்திரம் சொல்லலாம் உலமாக்களை கண்ணியப்படுத்துவோம் உலமாக்கள் யாரும் மாசூங்கள் அல்ல நபிமார்களை போல பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல உளமாக்கல் தவறு செய்யலாம் உளமாக்கலால தவறு நடக்கலாம் அவர்களால பாவம் நிகழலாம் அவர்களும் என்ன செய்யலாம் என்ற சில கட்டங்கள்ல மாட்டிக்கொள்ள இயலும் அவங்க யாரும் சூங்கல் அல்ல ஆனா உளமாக்கல் அல்லாட்ட கேட்கணும் யாழ்லா எங்களை மஹூபாக்கிறியாள்லா எங்களை பாதுகாத்திரியாள்லா அகலை பைத்தனி தத்தீர் செஞ்சது போல அகலை பைத்துடைய ரிஜிஸ் எப்படி சுத்தமாக்கப்பட்டுச்சதோ இதே போல அல்லா எங்களை சுத்தமாக்கிறியாள்லா என்று சொல்லி அல்லாட்ட கேட்போம் ஆனா நாங்க எப்பயும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும் உளமாக்களை கண்ணியப்படுத்துறதுக்கு உளமாக்களை கண்ணியப்படுத்துறதுக்கு உளமாக்களுடைய குறைக்கு பின்னால நாங்க பேய்த்து சீரழிவோம் என்றா என்ன மன்னிச்சுக்கோங்க நான் பதுவா செய்ய இல்ல நான் உண்மையை சொல்றேன் அல்லா எங்களுடைய ஏழு ஜெனரேஷனுக்கு இல்முடைய கனவை மூடி வரக்கூடிய உளமாக்களுடைய தவறுகள் இமாம் ஹசார் ரஹமத்துல்லாலி எஹியாவுல மிக தெளிவாக இருக்கிறாங்க ஒரு ஆலிமுடைய தவறு கண்டுட்டீங்களா நீங்க அல்லாட்ட கேளுங்க யாழ்லா இவருக்கு தௌபாவை நசீபாக்கிடு இவரை சரியான வழிக்கு கொண்டு சேர்த்துடு குரான் இருக்குது குரான் ஷரீப் குரான்ல நாங்க இருக்கிற ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்து குரான்ல ரெண்டு இடத்துல மூணு இடத்துல எழுத்து பிழை இருக்குது எழுத்து மிஸ்டேக் இருக்குது தவறு வேறாக இருக்கிறது ஒரு நோக்கத்துக்கு ரெண்டு நோக்கத்தை வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் எழுத்து பிழை முன்பின் இருக்குது இதுக்காக வேண்டி அந்த குரான தூக்கி கொண்டே யாரும் டஸ்ட்பின்ல போடுறது இல்லை அந்த குரான கொண்டேத்தி யாரும் கிழிச்சு இல்ல நாங்க சொல்லுவோம் இந்த குரான்ல தவறு இருக்குது இதை நாங்க ஓத மாட்டோம் இதை ஒதுங்கி வைங்க பத்திரமா இதை ஒழிச்சு வைங்க கத்திரமா யாருடைய கையிலே மாட்டிப்படாம இதே போலத்தான் நாங்க சொல்லுவோம் ஒரு ஆளிமுடைய வாழ்க்கையில தவற கண்டுட்டீங்களா அந்த தவற விமர்சிக்க போக வேண்டாம் ஒன்று செய்யலாம் உங்களுக்கு அந்த உலமாவை கொஞ்சம் நாங்க இவர் எக்ஸாம்பிள் எடுக்க தேவையில்ல நாங்க வேறொத்தர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்வோமே நாங்க இவர் ஓத தேவையில்ல இன்னமொத்தர் ஓத எடுத்துக்கொள்வோமே என்று சொல்லி உளமாக்கலை கண்ணியப்படுத்துவோம் உளமாக்கலை கண்ணியப்படுத்துவோம் உலமாக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம் நாங்க சொல்லணும் நாங்க பள்ளியில நிர்வாகிகளா மதரசாவுடைய நிர்வாகமா எங்கட மதரசாவில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு நாங்க ஜகாத்து கொடுக்க மாட்டோம் எங்கட வீட்டு பிள்ளைகள் இவங்க எங்கட கபருக்கு இவங்க உழைச்சு தர்றாங்க இவங்களோட தேவைகளை நாங்க பூர்த்தி செய்வோம் ஏண்ட மவளுக்கு ஏண்ட மகனுக்கு வீடு கட்டுவது போல இந்த உலமாக்களுடைய வீட்டை நாங்க கட்டி கொடுப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க கடைசியாக நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சம்பவம் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வாப்பா பாகிஸ்தான்ல வருஷம் முடிக்கிற நேரத்தில் தான் ஜெனரல் ஜியாவுல் ஹக் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்திலிருந்து பல தடவைகள் நான் முஃப்தி ஜெயினுல்லா அப்தீன் சாப் ரஹமத்துல்லாஹி அலேஹி பாகிஸ்தான்ல இருந்த மிகப்பெரிய ஒரு முஃப்தி மிகப்பெரிய ஒரு ஆலிம் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அல்லாஹ் பணத்தையும் கொடுத்திருந்தார் செல்வத்தை கொடுத்திருந்தார் அவருக்கு மௌன யூசுவின் மீது எந்த அளவுக்கு முகப்பத் என்று சொன்னா தன்னுடைய நாலு ஆம்புல புள்ளக்கையும் பேரு வச்சாரு யூசுப் யூசுஃபுல் அவ்வல் யூசுஃபு சானி யூசுஃபு சாலிஸ் யூசுஃபு ராபே அந்த அளவுக்கு மௌலானா யூசுஃபின் மீது முகப்பத் இந்த முஃப்தி ஜெனுல்லா இந்த ஜெனரல் ஜியாவுல் ஹக்கா பத்தி பேசக்குள்ள வித்தியாசமாக பேசுவார் ஆச்சரியமாக பேசுவார் அவருக்கு ஒரு வகையான சந்தோஷம் வந்துடும் அவர் சொல்லுவாரு இந்த ஜியாவுல் ஹக்கிடத்துல தான் நான் குரானுடைய சில ஆயத்துக்கு விளக்கம் படித்து படித்திருந்துவார்கள் குரானுடைய எல்லா ஆயத்துக்கும் விளக்கம் தஸ்ரீர்ல கிடைக்காது குரானுடைய சில ஆயத்துக்கு விளக்கம் பொதுமக்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அவர் சொல்றாரு நான் வீட்டுல எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது சுபகுடைய தொழுகையை தொழுதுட்டு இஷராக்கு பிறகு நேர தூங்கிடுவேன் எட்டு மணி எட்டரை மணி வரைக்கும் என்ற பழக்கம் தூங்குறது ஏண்டா தூக்கம் அது வழக்கத்தில் உள்ளது சுபகுக்கு பிறகு தூங்குவேன் பைசலாபாத் வீட்டுல நான் தூங்குறேன் என் வீட்டுல ஒரு செக்யூரிட்டி இருக்கிறார் கேட்ல அவருக்கு சொல்லி யாரு வந்தாலும் வெளிப்பாட்ட கூடாது அது தூங்குற நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ண ஒரு நாள் ஒருத்தர் வந்திருக்கிறார் ஒரு கார்ல வந்து ஆறரை மணிக்கு போல வந்து கேட்டி கேர் அந்த செக்யூரிட்ட மௌலானாவ சந்திக்கலுமான்னு சொல்லி அவர் சொன்னாரா மௌலானா தூங்குறாரு யாரு வந்தாலும் அவர் எழுப்பாட்ட வாழ முடியுது எனவே எட்டரை மணிக்கு பிறகு வாங்கோன்னு சொல்லிட்டார் இவருக்கு தெரிய இந்த அன்பட் இந்த பொதுமகான் அவரு நாங்க அவருக்கு இந்த டிவியில பார்த்தும் இல்ல பேப்பர்ல பார்த்தும் இல்ல அவருக்கு வாசிக்கும் தெரியாது இவர் பார்த்தார் சொன்னாரு எட்டரை மணிக்கு பிறகு வாங்கோ இப்ப மௌலானா கேட்டார் ஜென்ரல் ஜியாவுல் கேட்டாராம் எனக்கு இன கொஞ்சம் ஓய்வெடுக்கலாமா ரெண்டரை ரெண்டு மணி நேரம் நான் வெளியே நிக்கலான்னு கேட்டாராம் ரெண்டு மணி நேரம் அப்படியே நிற்கிறார் எட்டரை மணிக்கு இவர் வாக்கி டாக்கில பேசி இந்த காம்ல பேசி சொன்னாராம் உங்களை சந்திக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார் ஜியாவுல் ஹக் என்று சொல்லி அவரு ஆறரை மணிக்கு வந்து அவர் இப்ப இருக்கிறாரு என்ன செய்ய சொல்லி மௌலானக்கு யோசனை வந்துட்டு இவரோ தெரியாது என்ன செஞ்சிட்டாரு என்று சொல்லி போட்டு சொன்னார் நான் உடுத்திருந்த உடுப்போட வந்து அப்படி எட்டி பார்த்தா நாட்டினுடைய பிரசிடன்ட் ஜெனரல் ஜியாவுல் ஹக் என்ற வீட்டு வாசல்ல ரெண்டு மணி நேரமா என்ன சந்திக்க காத்து கொண்டிருக்கிறார் நான் கோடி போயிட்டு என்னப்பா இது கொடுத்து கொண்டு வந்து கதவை திறந்து மன்னிப்பு கேட்டேன் அவர் சொன்னாராம் நீங்க மன்னிப்பு கேட்க வானாம் அல்லா சொன்னதை நான் செஞ்சிருக்கிறேன் மௌலான ஆச்சரியம் அல்லா என்ன சொல்லியிருக்கிறான் வெளியே காய சொன்னா ஓ அல்லா சொல்லி இருக்கிறான் சஹாபாக்களை பார்த்து இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத்தி அக்ஸருஹும் லா யஅகிலூன் வலௌ அன்னஹும் ஸபரு ஹத்தா தخرج இலைஹிம் லகான கைரல் லஹும் அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போனா நீங்க போய் கதவை தட்டி வெளிய வாங்கன்னு கூப்பிட வானம் சுயமாக ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க வெளிய வரும் வரைக்கும் இப்ப நபி இல்ல நபியினுடைய அனந்தரக்காராக்கத்தானே இருக்கிறாங்க இப்ப நபி இல்ல நபியினுடைய அனந்தர கராக்கத்தான் இருக்கிறாங்க நபி இல்லட்டி குரானுடைய ஆயத்து இல்லையா குரானுடைய ஆயத்துடைய அமலிப்பையும் இருக்கிறது நபிக்கு கொடுத்த கண்ணியத்தை நாங்க சராக கொடுத்தோம் இந்த உலமாக்களுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை அதமாக கொடுப்போம் வராக கொடுப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே உளமாக்களுடைய கண்ணியத்தை பேணுங்கோ உளமாக்களுடைய குறைக்கு பின்னுக்கு போக வேண்டாம் உளமாக்களுடைய மாமிசம் அதுல நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது அதை திண்டீங்கன்னு சொன்னா அன்புக்குரிய சங்கையான உளமா பொதுமக்களே சங்கையான சகோதரர்களே அல்லா இல்முடைய கதவை மூடிடுவான் இந்த விடயங்களை கருத்தில கொண்டு உளமாக்களை கண்ணியப்படுத்துங்கோ உளமாக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கோ உளமாக்கள்கிட்ட பேத்து நான் என்ன செய்யணும் என்று சொல்லி அவங்கள்ட்ட கேட்க தேவையில்லை நீங்க தேடி பாருங்கோ தோண்டி பாருங்கோ அறிமுகமுல் ஜாகிலு அக்னி அவங்க ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க ஏண்ட கடமை இருக்குது நான் இதை தேடி பார்த்து செஞ்சு வைக்கணும் யாருக்கும் தெரியாம ஹலாசோடு அல்லாஹ் இந்த புரிந்து கொள்வாயாக இவருக்கு செஞ்ச இந்த ஹிதமத்தை கொண்டு உன் தீனுக்கு செஞ்ச ஹிதமத்தாக இந்த ஹிதமத்தை கபூல் செஞ்சுக்கோ என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் உலமாக்களை கண்ணியப்படுத்துற கடமை எங்களோட பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லா சுபானு தாலா நம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக உலமாக்களுடைய கண்ணியத்தை உளமாக்களுடைய மகத்துவத்தை எங்களுடைய உள்ளத்தில் அல்லா போட்டுடுவானாக ஏனென்று சொன்னா உலகத்துல கடைசியா கொண்ட யாகம் வச்சுக்கோங்க உலமாக்களை பத்தி ஒரு குறை உள்ளத்துல வந்தா நீங்க மிம்பர்ல அந்த உலமா இருக்கும் பொழுது அவருடைய ஹொத்துமா அவங்களுக்கு ஜீரணிக்காது யூதர்கள் இஸ்லாமியர்களுக்குள்ள ஒரு குரூப் உருவாக்கினாங்க ஷியாக்கள் என்று சொல்லி அவங்க யாரு தெரியுமா அவங்க என்ன தெரியுமா வந்து சொன்னாங்க அவங்க ஹிலாபத்தை பத்தி பேசினாங்க அவங்க இமாமியத்தை பத்தி பேசினாங்க அவங்க சொன்னாங்க அகிலே பைத்த பத்தி பேசினாங்க அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அபு ஹுரேராவை பார்த்து இந்த அபு ஹுரேரா யாரு தெரியுமா இவர் நல்ல மனிதர் தான் ஆனாலும் இவர் ஹதீஸ் அரைக்கக்கூடியவர் அபு ஹுரேராவை பத்தி ஒரு நஞ்சு தனத்தை உள்ளத்துல போட்டாங்க என்ன போட்டாங்க இது இவர் சும்மா சொல்றது காலன் நபி காலர் ரசூல் காலல்லான்னு சொல்லி ஹத்தசனான்னு சொல்லி சும்மா சொல்லுவாரு இவருடைய பழக்கம் என்ன தெரியுமா இவர் சும்மா சொல்றது தான் இவர் ஒரே ஹதீஸ் அரைக்கும் மசின் என்று சொல்லி ஒரு கருத்த உள்ளத்துல போட்டுட்டா என்ன தெரியுமா நடக்கும் நாங்க ஓதுற ஹதீசுகள்ல ஐயாயிரத்தி சொச்சம் ஹதீச தூக்கி அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுவோம் இது ஈரான்ல அல்ல கண்ணியமான உலமாக்கலே இது ஈரான்ல அல்ல இது இலங்கை நாட்டுல இது பொலனறுவையில இது வாழச்சனையில் பெண்கள் சொல்றாங்க தாய்ஷா விபச்சாரம் செய்துட்டா அது உண்மைத்தான் ஒரு சானியா தானே அவட ரெண்டாயிரம் சட்டம் ஹதீச நீங்க என்ன செய்ய போறீங்க தூக்கி அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுடுங்க ஏன் அந்த ஆயிஷாவை பத்தி ஒரு தப்பெண்ணம் உள்ளத்துல வந்துட்டா அந்த ஆயிஷா சுத்தியக்காரது எல்லாஹு தாளான்ஹா எந்த தாயும் எந்த மனைவியும் எந்த சகோதரியும் அந்த பெண்ணு கற்பனமாகட்டும் அந்த பெண்ணை பத்தி இப்படி சொல்லித்தா அந்த பெண்ணுடைய ரிவாயத்து செய்த இரண்டாயிரத்து லட்சம் ஹதீசத்துக்கு அப்படியே டஸ்ட்பின் போடுவோம் இதைத்தான் யூதர்கள் செஞ்சாங்க இந்த இன்றைக்கு அதைத்தான் உயிர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க உளமாக்களுடைய தவற பேசுங்கோ உளமாக்களுடைய குறைய பேசுங்கோ ஜமியத்துலமாவுடைய தவற பேசுங்கோ ஜமியத்துலமாவுடைய குறைய சுட்டி காட்டுங்கோ அப்ப என்ன நடக்கும் தெரியுமா இந்த மக்களுக்கு உளமாக்கள் மீது உள்ள கண்ணியம் இல்லா பேசிடும் உளமாக்கள் இல்லத்தை நீங்க பகாயங்களாக மாறிடுவீங்க அல்லா சுபானா நம் அனைவர்களுக்கும் அந்த உளமாக்களுடைய கண்ணியத்தை நசீவாக்குவானாக எங்களுடைய குடும்பங்களுக்கு அல்லா இல்முடைய கதவை துறப்பானாக உளமாக்களுடைய தேவைகளை அறிந்து தெரிந்து தேடி பார்த்து பூர்த்தி செய்து அவருடைய துவாவுக்கு பாத்தியமான மக்களாக நம் அனைவரையும் அல்லாக்கி வைப்பானாக இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அனைவருக்கு நன்றி தெரிவித்து இவ்வளவு நேரமும் மௌன சாத்தியமைக்காக வேண்டி உங்க அனைவருக்கும் ஜிசாக்கும் உள்ளாக ஹயர் சொல்லி விடைபெறுகிறேன் உலமாக்களிடத்தில் ஏதும் கூட குறைய பேசியிருப்பேன் என்றிருந்தால் தயவாக பணிவாக என்னை மன்னித்துக் கொள்ளும்படியாக வேண்டி விடைபெறுகிறேன் المغرب السلام عليكم ورحمة الله تعالى وبركاته